திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் குடந்தை காரோணம் திருச்சிற்றம்பலம் வாரார் கொங்கை மாதோர் பாக மாகவார்ச்சடை நீரார் கங்கை திங்கள் சூடீர் நேற்றியோற்றை கண் கூறார் கூறார்மழுவொன்றேந்தியந்தண் குழகன் குடமூக்கில் காரார் கண்ட தென்தோழெந்தை காரோணத்தரே முடியார் மன்னர் மடமான் விழியார் மூவுலகும் மேத்தூ படியார் பவள வாயார் பலரும் பரவி பணிந்தேத்த கொடியார் விடையார் மாட வீதி குடந்தை குழகாரும் கடியார் சோலை கலவமயிலார் காரோணத்தரே மலையார் மங்கை பங்கரங்கை அனலர் மடலரும் குலையார் தெங்கு குளிர் கொள்வாழை அழகார் கூட மூக்கில் முலையாரணி பொன் முளை வெண்ணகையார் மூவாமதியினார் கலையார் மொழியார் காதல் செய்யோ காரோணத்தரே போதார் புனல் சேர் கந்தம் உந்தி பொலியவழகாரும் தாதார் பொழில் சூழ்தெழிலார் புறவீலந்தண் குடமூக்கில் மாதார் மங்கை பாகமாக மனைகள் பலி தேர்வார் காதார் குழையர் காள கண்டர் காரோணத்தரே பூபார் பொய்கை அலர்த்தமரை செங்கழு நீர் புறவெல்லாம் தேவார் சிந்தை அந்த நாளர் சீராலடி போற்ற கூபார் குயில்கள் ஆளும் மயில்கள் இன்சோர்கிளி பிள்ளை காபார் பொழில் சோழ் தழகார் குடந்தை காரோண காரோணத்தாரே மூப்ப கூர்நலிய நிதியார் வீதியாய் முன்னே அனல் வாழி கோப்பார் பார்த்தன் நிலை கண்டருளோ குழகர் குடமூக்கில் தீர்ப்பாருடலில் ஆடோனோயவலம் வினைகள் நலியாமை காப்பார்காலன் அடையாவண்ணம் காரோணத்தரே ஊனார்த்தலை கையே தீயுலகம் பலி தேந்துழல் வாழ்க்கை மானார்த்தோலா புலியேனுடையார் கரியின்னுரி போர்வை தேடார் மொழியார் திளை திளைத்தங்காட்டி திகழுங்குடமூக்கில் கானார் நட்டோ உடையார் செல்வ காரோணத்தாரே வரையார் தீரள் தோள் மதவாளரகன் எடுப்ப மலை சேரும் விரையார் பாதோ நுதியாலூன்ற நெறிந்து சிரம்பத்தும் உரையார் கீதம் பாட கேட்டங் கொழிவாள் கொடுத்தாரும் கரையார் பொன்னி சூழ்தன் குடந்தை காரோணத்தாரே கரியமாலோ செய்ய பூமேல் அயனோ கழறி போய் அரிய அண்டோ தேடி போக்கும் அளக்க ஒன்கீழார் தெரிய அறிய தேவர் செல்வோ திகழும் குடமூக்கில் கரிய கண்டர் கால கால நாடாரமணர் நல்லதறியார் நாளும் குரத்தீகள் பேணார் தூயிமை மாசு கழியார் பேசலவரோடும் சேணார்மதிதோய் மாடமல்கு செல்வ நெடுவீதி கோணாகரமுன் ருடையார் குடந்தை காரோண தாரே கருவார் பொழில் சூழ்ந்தழகார் செல்வன் காரோணத்தாரை திருவார் செல்வ மல்கு ஷண்பை திகழு சம்பந்தன் உருவார் செஞ்சொல் மாலை வைப்ப துறைப்பாருலகத்து கருவாரிடும்பை பிறப்பருத்து கவலை கழிவாரே கருவாரிடும் கருவாரிடும்பை பிறப்பருத்து கவலை கழிவாரே சுவாமி சோமநாதர் அம்பாள் சோமசுந்தரி திருச்சிற்றம்பலம்